ரபுல் ஆலமினுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமதான் மாதத்தை அடைந்து இந்த ரமதான் மாதத்திலே நாம் எல்லாம் ஆசையோடும் ஆர்வமோடும் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே இங்கே நாம் குழுமி இருக்கின்றோம் அருமை சகோதரர்களே ரமதான் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி நாம் பல்வேறு நேரங்களிலே கேள்விப்பட்டிருக்கின்றோம் அந்த கண்மணி நாயகம் ரசுலே கரீம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்ன அந்த சுப செய்திகள் மீது ஆர்வம் கொண்டு அல்லா ரபுல் ஆலமீன் ரமதானுக்கு உள்ள சிறப்புகளை பற்றி அவன் சொன்ன அந்த விஷயங்கள் மீது நாம் எல்லாம் ஆசைப்பட்டு அலமதுல்லா அதிகம் அதிகமாக அமல்களிலும் இபாதத்துகளிலும் ஈடுபட்டு அல்லாவுடைய நல்லருளை பெற வேண்டும் என்ற ஆசையிலே நாம் எல்லாம் நல்ல அமல்களுக்கென்று நேரத்தை ஒதுக்கி இபாத செய்து வருகின்றோம் ஆனால் நம்முடைய இபாதத்திற்குரிய நாம் எடுக்கக்கூடிய இந்த முயற்சிகள் அல்லாவுடைய அருளையும் அல்லாவுடைய நெருக்கத்தையும் பெற வேண்டும் என்று நாம் செய்யக்கூடிய இந்த முஸ்தீபுகள் எல்லாம் நாம் செய்த பாவங்களுடைய அளவுக்கு இவை ஈடானவையா இது போதுமானதா என்று பார்ப்போமேனால் அருமை சகோதரர்களே நாம் ஒவ்வொருவரும் தனிமையிலே உட்கார்ந்து நம்மை நாமே உரசி பார்த்து கொள்ள வேண்டும் நாம் செய்த அல்ல செய்து கொண்டிருக்கின்ற பாவங்கள் குற்றங்கள் எவ்வளவு ஆனால் அதே நேரத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் நம்முடைய இபாதத்துகளுக்காக நாம் நேர்க்க நாம் ஒதுக்கக்கூடிய நேரங்கள் நம்முடைய மறுமையின் வெற்றிக்காக நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் இது எந்த அளவுக்கு இருக்கின்றன என்று நாம் சீர்தூக்கி பார்ப்போமேனால் அளவு அளவு அளவுகோல் வைத்து பார்ப்போமேனால் அப்பொழுது நமக்கு ஒவ்வொருவருக்கும் புரிய வரும் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அழியும் அளவுக்கு நாம் செய்யக்கூடிய குற்றங்கள் பிழைகள் மன்னிக்கப்படும் அளவுக்கு நாம் விவாதத்துகள் செய்கிறோம் என்றால் அது நாம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையைத்தான் நாம் காண முடியும் அருமை சகோதரர்களே அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்களும் நம்முடைய குற்றங்களும் அதுவும் தற்காலத்திலே உலக மோகங்கள் உலக மாயைகள் உலக ஆசாபாசங்கள் உலகத்தினுடைய ஆபாசங்கள் அசிங்கங்கள் முழுவதும் நிரம்பி போய்விட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ நாம் செய்யக்கூடிய பாவங்கள் குற்றம் குறைகள் இவைகளெல்லாம் கணக்கிட்டு நாம் நம்முடைய அமல்களை ஒப்பிட்டு பார்ப்போமேனால் நிச்சயமாக நம்முடைய அமல்களும் இபாதத்துகளும் நம்முடைய பாவங்களை விட பன்மடங்கு குறைவாகத்தான் இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனப்பூர்வமாக புரிந்து கொள்ள முடியும் விளங்கிக் கொள்ள முடியும் ஆகவே இதனை சிந்தித்து நாம் இன்னும் நம்முடைய அமல்களை நம்முடைய இபாதத்துகளை அல்லாவுடைய நெருக்கத்திற்கு தேவையான கருவிகளை காரணிகளை நாம் கண்டுபிடித்து அத்தகைய காரணிகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹத்தில் அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ரமதான் மாதம் வந்துவிட்டால் மற்ற மாதங்களில் செய்யக்கூடிய தான தர்மங்களை விட சதக்காக்களை விட இந்த ரமதான் மாதத்திலே வீசும் காற்றை விட வேகமாக சதக்கா செய்வார்கள் வீசும் காற்றை விட காசி காற்று எவ்வளோ வேச வேகமாக வீசுமோ அதுவும் நாம் பாலைவனத்து காற்றை மக்கா மதினால சவுதி அரேபியா போன்ற பாலைவனத்து காலை காற்றை பற்றி நாம் எந்தளவு கேள்விப்பட்டிருப்போம் என்று தெரியவில்லை அங்கே வீசக்கூடிய காற்று சாதாரண பகுதியில் வீசக்கூடிய காற்றை விட அதிகமான வேகத்தை கொண்டது அப்படி அந்த பாலைவன பகுதியிலே வீசக்கூடிய காற்று அந்த காற்றின் வேகத்தை விட பெருமானா சல்லல்லா அலிஸ்லாமுடைய சதக்காவின் வேகம் அதிகமாக இருக்கும் என்று அன்னை ஆயிஷா ரஜியல்லாஹு தலானா அறிவிக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே நாம் இதை நினைவில் நிறுத்தி நஃபிலான சுண்ணத்தான சதக்காக்கள் தான தர்மங்கள் இந்த ரமதான் மாதத்திலே அதிகமாக செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் உறவினர்களை அனுசரிக்க வேண்டும் அக்கம் பக்கத்து நண்டை வீட்டார்களை சொந்த பந்தங்களை அனுசரிக்க வேண்டும் இவர்களுக்கெல்லாம் நம்முடைய சதக்காக்களையும் சக்காத்துகளையும் மனப்பூர்வமாக அல்லாவுடைய விருப்பத்தை நாடி ரபுலாலமின் எனக்கு கொடுத்திருக்கின்றான் நான் அவனுக்கு கடன் கொடுக்கிறேன் என்ற அந்த மனப்பூர்வமான எண்ணத்தோடு நாம் சதக்கா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் இரண்டாம் ரபுல் ஆலமித்தார் திருமலை சொல்கின்றான் மன்தல்லதி தல்லதி கரதன் ஹசனா அல்லாவுக்காக யார் அழகிய கடன் கொடுப்பவர் யார் அல்லாவுக்காக யார் அழகிய கடன் கொடுப்பார் அழகிய கடன் என்று அபுல் ஆலமின் சொல்வது யார் அல்லாவுடைய பாதையில் சதக்கா செய்வார் ஏனென்றால் சதக்கா செய்வதை ரபுல் ஆலமீன் தனக்கு கொடுக்கக்கூடிய கடனாக ஏற்றுக்கொள்கின்றான் ஒரு மணியான் அல்லாவுடைய பாதையில் சதக்கா செய்வானையானால் தர்மம் செய்வானையானால் அந்த தர்மத்தை ரபுல் ஆலமின் சொல்கின்றான் எனக்கு தரக்கூடிய கடன் அது நான் அவனிடத்தில் கடனாளி ஆகிவிடுகின்றேன் அந்த கடனை அவனுக்கு அதாஃபலகு முதாஃபா அல்லாஹ் அவனுக்கு பன்மடங்காக திருப்பி கொடுப்பான் உலகத்திலும் திருப்பி கொடுப்பான் மறுமையிலும் அல்லாஹ் பன்மடங்காக திருப்பி கொடுப்பான் என்று ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையிலே வாக்களிக்கின்றான் ஆக அல்லாவுடைய பாதையிலே ஏழைகளுக்கு செய்யக்கூடிய சதக்காக்களையும் தர்மங்களையும் ஏழ்மையான மக்களுக்கு தேவையுள்ள மக்களுக்கு உறவினர்களுக்கு நெருங்கிய நண்பர்களுக்கு அண்டை வீட்டார்களுக்கு நாம் செய்யக்கூடிய சதக்காக்களை தர்மங்களை ரபுல் ஆலமீன் தனக்கு தரக்கூடிய அழகிய கடனாக சொல்கின்றான் இது தனக்கு தரக்கூடிய கடன் எனக்கு தரக்கூடிய கடன் ஆகவே தான் எம்பெருமானா சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் காலத்திலே அதற்கு அபு தலஹா ரதி அல்லாஹத்தினோட சஹாபி அல்லாவுடைய வசனத்தை கேள்விப்பட்ட உடனேயே ஒரு தோட்டத்தையே அல்லாவுக்காக தவக்கம் செய்தார்கள் தானம் செய்தார்கள் இதை பார்த்தவுடன் பெருமானா சல்லல்லா அலிசனார்கள் பஹ் பஹ் மாலும் ராபியா ஆஹா அபுத்தலஹாவே அற்புதமான வேலை செய்து விட்டாய் ஒரு லாபகரமான வியாபாரம் செய்து விட்டாய் என்று அபுத்தலஹா ரதி அல்லாஹத்தின் பெருமானா சல்லாசன் வாழ்த்தினார்கள் அல்லாவுடைய பாதையில் செய்யக்கூடிய அந்த தர்மத்தை பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு அற்புதமான லாபகரமான வியாபாரம் என்று வர்ணிக்கிறார்கள் என்றால் நாம் இங்கே அல்லா ரபுல் ஆலமீன் அவன் பாதையில் செய்யக்கூடிய சதக்காக்களை தர்மங்களை எவ்வளவு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றான் எவ்வளவு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான் அதற்கு பன்மடங்காக திருப்பி தருவதாக ரபுல் ஆலம் வாக்களிக்கும் செய்கின்றான் அருமை சகோதரர்களே இங்கே நான் ஒரு ஆறுதலான சந்தோஷமான செய்தி என்னவென்றால் அல்லாவுடைய வசனங்கள் இப்படியெல்லாம் இருப்பதினால் அல்லா ரபுல் ஆலமீன் பணத்தை பணமாக நினைக்காமல் உங்களுடைய பணத்தை அது உங்களுடைய பணம் உங்களுடைய பணம் என்று சேர்த்து வைத்து கஞ்சத்தனத்தை காட்ட வேண்டாம் என்று அல்லா ரபுல்லால் எச்சரிப்பதினால் அல்லாவுடைய பாதையிலே சதக்காக்களையும் தர்மங்களையும் அதிகம் அதிகமாக செய்யுங்கள் ஜக்காத்துகளை வருடா வருடம் கொடுங்கள் என்றெல்லாம் ரபுல்லாலின் உற்சாகப்படுத்துவதனால் தான் அல்லாவுடைய இந்த மோட்டிவேஷனுக்கு ஆளாகி எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லத்தில் இந்த மோட்டிவேஷனுக்கு ஆளாகி இன்று உலகத்திலேயே ஒரு தர்ம சிந்தனை உள்ள சமுதாயம் என்றால் இஸ்லாமிய சமுதாயத்தை மட்டும்தான் சொல்ல முடியும் உலகத்தில் முஸ்லீம்கள் செய்வதை போன்று தர்மத்தை உலகத்தில் வேறு எந்த கும்பனாலும் செய்துவிட முடியாது முஸ்லீம்களை போன்று தர்ம சிந்தனை உள்ளவர்கள் முஸ்லீம்களை போன்று பணத்தை ஒரு பொருட்டாக நினைக்காமல் அல்லாவுடைய பாதையிலே ஏழைகளுக்காக வாரி வழங்கக்கூடியவர்கள் உலகத்திலே முஸ்லீம்கள் மட்டும்தான் இருக்க முடியும் வேறு எந்த சமுதாயத்தையும் பார்க்க முடியாது காரணம் என்ன அல்லா ரபுல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுக்கு செய்த மோட்டிவேஷன் அவர்களுக்கு ஏற்படுத்திய உற்சாகம் அவர்களுக்கு ஏற்படுத்திய தரகை இதன் காரணமாக இன்றைக்கு உலகத்திலே ஒரு ஒட்டுமொத்த தர்ம சிந்தனையுள்ள சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது என்றால் அது அல்லாவுடைய இறை வசனங்களும் கண்மணி நாயகம் ரசுலை கரீம் சல்லா அலுத்தத்துடைய உண்மையான போதனைகள் தான் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அதே நேரத்திலே முஸ்லீம் சமுதாயம் தர்ம சிந்தனையுள்ள சமுதாயம் தான் யாரை கவனித்து மற்ற மக்களை கவனித்து மற்ற மக்களோட கம்பேர் பண்ணும் பொழுது மற்ற சமுதாயத்தோடு ஒப்பிடும் பொழுது மற்ற சமுதாயத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இஸ்லாமிய சமுதாயம் உண்மையிலே தர்ம சிந்தனை உள்ள சமுதாயம் தான் யாரும் அதை மறக்க முடியாது மறுக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் சகோதரர்களே அல்லா ரபுல்லாலுமீன் எந்த அளவுக்கு நம்மை மோட்டிவேஷன் செய்தானோ அல்லாட தூத சல்லா அலுவலம் எந்த அளவுக்கு நம்மை ஆர்வப்படுத்தினார்களோ உற்சாகப்படுத்தினார்களோ அந்த அளவுக்கு நாம் தர்ம சிந்தனை உள்ளவராக இருக்கின்றோமா மற்ற சமுதாயத்தினரை கவனித்து நாம் தர்ம சந்தனையுள்ள சமுதாயம் தான் மற்ற கௌமை கவனித்து முஸ்லீம் சமுதாயம் தர்ம சிந்தனையுள்ள சமுதாயம் தான் தர்மம் செய்யக்கூடிய சமுதாயம் தான் அதில் மாற்று கருத்தில்லை ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாவுடைய தூத சல்லா அலிஸ்லம் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கும் அளவுக்கு அல்லாவுடைய எதிர்பார்ப்பை அல்லாஹ் ரசூலுடைய எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்திருக்கின்றோமா அல்லாவுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றியிருக்கின்றோமா அல்லாஹ் ரசூல் சல்லாஸ்லம் இடத்திலிருந்து எதை எதிர்பார்த்தார்களோ அந்த விருப்பத்தை நாம் பரிபூர்ணப்படுத்தியிருக்கின்றோமா என்று பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அருமை சகோதரர்களே அப்படி நாம் பூர்த்தி செய்திருந்தால் அல்லாவுடைய ஆசையை அல்லாவுடைய முகப்பத்தை அல்லாவுடைய நாட்டத்தை அல்லாவுடைய விருப்பத்தை நாம் பூர்த்தி செய்திருந்தால் அல்லாஹ் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஜக்காத்தை பற்றியும் சதக்காவை பற்றியும் எந்த அளவுக்கு வலியுறுத்தினார்களோ அந்த அளவுக்கு நாம் நிறைவேற்றி இருந்தால் நிச்சயமாக இஸ்லாமிய சமுதாயத்திலே ஒரு ஏழையோ பிச்சைக்காரனையோ பார்க்க முடியாது இஸ்லாமிய சமுதாயத்திலே ஒரு ஏழையோ ஒரு பிச்சைக்காரனை கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அல்லா ரபுல்லாலும் நமக்கு மோட்டிவேட் செய்திருக்கின்றான் நம்மை உற்சாகப்படுத்தியிருக்கின்றான் ஆனால் இன்று எந்த இடங்களில் பார்த்தாலும் சகோதரர்களே அதிகமான பிச்சைக்காரர்கள் முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்தவர்களாக தான் இருக்கிறார்கள் முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் ஏழைகளாக மிஸ்கின்களாக இருக்கிறார்கள் பெரும்பாலும் காரணம் என்ன நாம் அல்லா ரபுல்லாலுமே நமக்கு கடமையாக்கிய இந்த முறையான ஜக்காத்தை நாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றவில்லை என்பதுதான் நூற்றுக்கு நூறு சரியான காரணம் இல்லை என்றால் உமர் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலை இரண்டாம் உமர் என்று போற்றப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஹலீஃபாவான உமர் அபின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலைவர்கள் காலத்தில் நடந்தது என்னவென்றால் ஒரு மனிதர் தன்னுடைய ஜக்காத்து பணத்தை தங்கமாகவும் வெள்ளியாகவும் எடுத்துக்கொண்டு கையிலே சுமந்து கொண்டு ஊர் ஊராக செல்வார் அவருடைய ஜக்காத்தை வாங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் அது ஒரு பொற்காலம் இருந்தது இஸ்லாமிய ஆட்சியிலே இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலம் இருந்தது எப்படிப்பட்ட பொற்காலம் எப்படிப்பட்ட ஒரு கோல்டன் எரா என்றால் அங்கே தன்னுடைய ஜக்காத்தையும் தன்னுடைய சபக்காவையும் ஒருவர் பையிலே சுமந்து கொண்டு ஊர் ஊரா சுற்றி அலைவார் அவருடைய ஜக்காத்தை வாங்குவதற்கு அங்கே ஆள் இருக்காது ஏன் அத்தனை பேருமே தன்னிறைவு பெற்றிருந்தார்கள் பொருளாதார ரீதியாக அத்தனை பேருமே ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஜக்காத்து வாங்கக்கூடியவர்களாக யாருமே இல்லை இப்படிப்பட்ட ஒரு கோல்டன் எரா இப்படிப்பட்ட ஒரு பொற்காலம் அதற்கு உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா காலத்தில் நடந்தது என்றால் அது பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய மோட்டிவேஷன் அதற்கு அவுபக்க சித்திய கலந்தான ஜக்காத்தை வசூலித்த முறை அதற்கு உமர் அலி அல்லாஹத்தின ஜக்காத்தை நிறைவேற்றிய முறை சத்திய சஹாபாக்கள் ஹலீஃபாக்கள் ஜக்காத்தை வசூலிப்பதற்கும் அதை செலவழிப்பதற்கும் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் முஸ்லீம்கள் அதன் விளைவு அவருடைய காலத்திற்கு பிறகு உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாலி காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு பொற்கால நிலைமை ஏற்பட்டது அருமை சகோதரர்களே நாமும் அது போன்ற ஜக்காத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து முறையாக கணக்கு பார்த்து முறையாக பைத்தல் மால்கள் அமைத்து அந்த பைத்தல் மால்களிலிருந்து நாம் ஜக்காத்து பணத்தை கொடுத்து தகுதியானவர்களுக்கு தேவையுள்ளவர்களுக்கு நாம் இந்த ஜக்காத்து பணத்தை செலவிட்டு என்றால் நிச்சயமாக அதற்கு உமர்பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலிவல் காலத்தில் காணப்பட்ட அந்த ஒரு அற்புதமான சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு பொற்கால நிலை இப்பொழுதும் வராது என்று யாராலும் சொல்ல முடியாது நிச்சயமாக வரும் சொல்லப்போனால் உமரன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலை காலத்தில் இருந்த முஸ்லீம்கள் எண்ணிக்கையை விட இன்றைய காலத்தில் முஸ்லீம் சமுதாயத்தில் எண்ணிக்கை அதிகம் அந்த காலத்தில் இருந்த செல்வந்தர்களை விட இந்த காலத்தில் முஸ்லீம் செல்வந்தர்கள் அதிகம் அந்த காலத்தில் முஸ்லீம்கள் மத்தியில் புழக்கத்தில் இருந்த பணம் காசை விட தற்காலத்தில் முஸ்லீம் மத்தியில் புழங்கப்படக்கூடிய பணம் காசுகள் அதிகம் அதனால் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு தற்க அப்படிப்பட்ட ஒரு பொற்காலத்தை உருவாக்க முடியும் எப்பொழுது முஸ்லீம்கள் தங்களுடைய ஜக்காத்தை முறையாக நிறைவேற்றுவார்கள் என்றால் முறையாக இன்று நாம் ஜக்காத்தை நிறைவேற்றுகின்றோம் ஜக்காத்தை நிறைவேற்றுகின்றோம் ஆனால் முறையில்லாமல் நிறைவேற்றுகின்றோம் இதுதான் நம்முடைய குறைபாடு ஜக்காத்தை நிறைவேற்றுறோம் கணக்கு பார்க்குறோம் ஜக்காத்தை கொடுக்குறோம் ஆனால் முறையாக கொடுப்பதில்லை முறையாக கொடுப்பது என்ன ஜக்காத் என்பது முறையாக கொடுப்பது என்பது முழு பணத்தையும் முறையாக கணக்கு பார்த்து தேவையுள்ள மக்களுக்கு தேடிக்கொண்டு போய் கொடுப்பது ரெண்டாவது தனித்தனி மனிதராக தனித்தனியாக கொடுக்காமல் நம்முடைய பைத்துல் மாலை ஒரு நிறுவி அந்த பைத்துல் மால் மூலமாக ஒவ்வொரு மொஹல்லாவிலும் ஒவ்வொரு ஊரிலும் அல்லா ரபுல் ஆலமீன் எந்த சமுதாயத்திற்குமே கொடுக்காத ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக நமக்கு கொடுத்திருக்கின்றான் ஒரு மொஹல்லா ஒரு ஜமாத் ஒரு கட்டமைப்பு ஒரு கூட்டமைப்பு என்ற ஒரு முறையை கொடுத்திருக்கின்றான் அந்த மொஹல்லா நிர்வாகிகள் ஜமாத் நிர்வாகிகள் பள்ளிவாசல் கமிட்டி சார்பாக தகுதியான ஆட்களை நியாயமான நேர்மையான அல்லாவுக்கு பயந்த ஆட்களை நிர்வாகத்தில் கொண்டு ஒரு பைத்துல் மால் ஒவ்வொரு மொஹல்லாவிலும் அமைக்கப்பட்டு அந்த பைத்துல் மால் மூலமாக ஜக்காத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமலை சொல்கின்றான் எங்கெல்லாம் தொழுகையை நிலைநாட்டுவதை பற்றி சொல்கின்றானோ அகைமு சலா ஆத்து ஜக்கா தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள் தொழுகையை நிலைநாட்டுவது என்பது அதனுடைய முறையான தொழுகை முறை என்ன சரியான முறை என்ன ஜமாத்தோட ஒரு முஹல்லா பள்ளிவாசல்ல ஒரு இமாமுக்கு கீழே ஜமாத்தாக எல்லோரும் கூட்டாக நின்று தொழுவதுதான் தொழுகை நிலைநாட்டுவது தனித்தனியாக அவருடைய வீட்டில் தொழுது கொள்கிறார் அவருடைய கடையில் தொழுது கொள்கிறார் எங்கே போகிற இடத்தை தொழுது கொள்கிறார் தொழுகை நிறைவேறிவிடும் தொழுகை நிறைவேறிவிடும் ஆனால் சரியான முறை என்ன ஒரு முஹல்லா என்று அமைத்து ஒரு ஜமாத் என்று அமைத்து ஒரு இமாமை நியமித்து அந்த இமாமுக்கு பின்னால் வரிசையாக சஃப் கட்டி நின்று அந்த சஃபோடு தொழுவதுதான் ஜமாத்தோடு தொழுவதுதான் இக்காமத்து சலா தொழுகை நிலைநாட்டுவது அதே போன்று சகோதரர்களே எங்கெல்லாம் அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது எங்கெல்லாம் தொழுகையை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்கின்றானோ அங்கெல்லாம் ஜக்காத்தையும் சேர்த்து சொல்கின்றான் ஏன் காரணம் என்ன எப்படி தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்ற வேண்டுமோ எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்ற வேண்டுமோ அதே போன்று ஜக்காத்தையும் ஜமாத்தோடு தான் நிறைவேற்ற வேண்டும் எல்லோரும் சேர்ந்து தான் நிறைவேற்ற வேண்டும் தனித்தனியாக அவரவருடைய ஜக்காத்தை அவரவர் கணக்கு பார்த்து அவரவர் கொடுத்துட்டாரு ஜக்காத்து பூர்த்தி ஆகிடும் இவர் கடமை முடிஞ்சிடும் ஆனால் சரியான முறை அல்ல எப்படி அவருடைய கடையிலோ வீட்லேயோ எங்கெங்கேயோ தொழுதுகிட்டா தொழுகு நிறைவேறிடும் ஆனால் சரியான முறை அல்லவோ அதுபோன்று தனித்தனியாக சக்காத்தை கொடுத்தால் கடமை நிறைவேறிவிடும் ஆனால் சரியான முறை அல்ல சரியான முறை என்ன ஒவ்வொரு முஹல்லாவிலும் எப்படி ஒரு இமாம் என்று நியமித்து ஒரு கமிட்டி என்று நியமித்து ஒரு ஜமாத் என்று நியமித்து அந்த ஜமாத்து கட்டுக்காப்போடு தொழுகை நடத்தப்படுகிறதோ குறிப்பிட்ட நேரத்திலே யார் வந்தாலும் வராவிட்டாலும் யார் இருந்தாலும் இருக்காவிட்டாலும் குறிப்பிட்ட நேரத்திலே தொழுகை நடத்தப்படுகிறதோ அதுபோன்று சகோதரர்களே ஜக்காத்தையும் ஜமாத்தோடு இணைத்து கூட்டாக சேர்த்து பைத்துல் மால் முறைப்படி ஜக்காத்தை விநியோகம் செய்வதுதான் சரியான முறை அப்படி பைத்துல் மால் முறைப்படி நாம் ஜக்காத்தை நிறைவேற்றாதன் விளைவுதான் ஜக்காத்தை கொடுக்கின்றோம் ஜக்காத்தை வழங்குகின்றோம் ஆனால் முறையாக நிறைவேற்றுவதில்லை அதனால் இன்று முஸ்லீம் சமுதாயத்திலே எந்த ஏழ்மையை ஒழிப்பதற்காக அபுல் ஆலமின் ஜக்காத்தை கடமையாக்கிறானோ அந்த ஏழ்மையை ஜக்காத்தினால் ஒழிக்க முடிந்ததா எந்த இல்லாமையை இருக்காமல் ஆக்க வேண்டும் என்று அல்லா ரபுல்லால் விரும்பினானோ அந்த இல்லாமை இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நாம் ஜக்காத்தை முறையாக நிறைவேற்றாதது ஆகவே அன்புக்குரியவர்களே நம் நம்முடைய ஜக்காத்துகளை முறையாக கணக்கிட்டு முறையாக சரிபார்த்து கொடுப்போம் அடுத்தபடியாக இந்த ஜக்காத்து விஷயத்திலே நம்முடைய மிகப்பெரிய பலகீனம் என்னவென்றால் உலகத்திலே ஒட்டுமொத்த உலமாக்கல் உலகத்தில் ஒட்டுமொத்த அறிஞர்கள் உலகத்தில் ஒட்டுமொத்த மார்க்க விற்பனர்கள் அத்தனை பேரும் சொல்கிறார்கள் வருடா வருடம் சக்காத்து கொடுக்க வேண்டும் என்று யாரோ ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில் ஒரு முறை கொடுத்தா போதும் என்று சொல்கிறான் என்பதற்காக அவர் சொல்கிறதும் சரியாக தானே படுது என்று அவருடைய பேச்சை கேட்டு ஒரு மனிதர் சொல்கிறார் என்பதற்காக அதுவும் எந்த விதமான ஹதீஸ் ஆதாரம் இல்லாமல் எந்த விதமான சஹாபாக்களுடைய நடைமுறை ஆதாரம் இல்லாமல் எந்த விதமான குரான் ஆயத்திரை ஆதாரம் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட மனிதர் ஏதோ அவருடைய மூளையிலே உட்கார்ந்து சைத்தான் விளையாடுகின்றான் அந்த சைத்தானுடைய விளையாட்டுக்கு ஏற்ப தன்னுடைய மூளையில் சூரியன் உதயமாகிறதான் சரி என்று நினைத்து அதை நாவன்மையால் பேசி மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய வழிகேட்டை அவரோடு விட்டுவிட்டு நாம் அல்லாவுடைய மார்க்கத்தின்படி பின்பற்ற வேண்டாமா சத்திய சகாபாக்கள் சொல்வதை கேட்க வேண்டாமா அவர்கள் சொல்வதை கேட்டு பின்பற்றி நடக்க வேண்டாமா அதற்கு அவ்வக்க சித்திய கரதி அல்லாஹத்தன் அவர்கள் எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் வஃபாத்தான உடனே பாதி இஸ்லாத்தினுடைய பெரும்பகுதியினர் முர்த்ததாகி காஃபிராய் வெளியே சென்றார்கள் முர்த்ததாய் வெளியே சென்றார்கள் ரசூலுல்லா மௌத்தோட இதோட இஸ்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே இஸ்லாம் இருக்காது இதோடு இஸ்லாம் அழிஞ்சு போச்சு நாங்கள் இஸ்லாத்திட்டு போகிறோம் என்று காஃபிராகவே மாறி இஸ்லாத்திட்டு வெளியே சென்றார்கள் இன்னும் சில பேர் நாங்கள் எல்லா காரியமும் செய்வோம் தொழுவு மட்டும் மாட்டோம் என்று தொழுகையை மறுத்தார்கள் இன்னும் சில பேர் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் என்று ஜக்காத்து மறுத்தார்கள் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அதற்கு அவுபக்க சித்திய கருதி அல்லாத ஹிலாஃபத்தை ஏற்றவுடன் இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் அவர்களுக்கு முன்னால் நிற்கின்றன அத்தனை பிரச்சனைகளும் அதில் அபுபக்கர் சித்திய கருதி அல்லாஹத்தில் அவர்கள் எதற்கு ப்ரியாரிட்டி கொடுத்தார்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விட்டான் அவனை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் தொடமாட்டேன் என்று சொல்கிறான் அவனை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக கலகத்தை ஏற்படுத்துகின்றான் அவனை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் லவ் மன அவுனி இகாலம் மா யு அத்தூன இலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானா சல்லல்லா அலிஸ்வல் காலத்திலே ஒட்டகத்தோடு சேர்த்து கயிற்றையும் ஒரு ஜக்காத்தாக கொடுத்து என்னுடைய ஆட்சியிலே கயிற்றை தரமாட்டேன் ஒட்டகத்தை மட்டும்தான் ஜக்காத்தாக தருவேன் என்று ஒருவன் சொன்னால் லஜாஹத்துமாகும் அவர்களோடு தான் நான் முதலாவது ஜிஹாது செய்வேன் என்று பிரகடனம் செய்தார்கள் முதலாவது பிரகடனம் ஜிஹாது செய்வேன் என்று பிரகடனம் செய்தார்கள் காரணம் என்ன பல்வேறு பிரச்சனைகள் அதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஜக்காத் என்பது அவ்வளவு அடிப்படை ஏனென்றால் மற்ற மற்ற விஷயங்களிலே ஷைத்தானுடைய ஊசலாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இது பணம் சம்பந்தப்பட்டது ஷைத்தானுடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எதிலே தனக்கு சாதகம் என்று பார்ப்பான் எதிலே தனக்கு வசதி என்று பார்ப்பான் யாராவது ஒருத்தர் வருஷ வாழ்க்கையில் ஒரு முறை ஜக்காத்து கொடுத்தா போதும்னு சொல்கிறாரா அதுதான் சரியாப்படும் ஏன் இங்கே சைத்தானுடைய ஊசலாட்டம் அதிகமாக இருப்பதனால் பணம் சம்பந்தப்பட்டது மனிதனுடைய உள்ளத்தோடு ஈர்க்கக்கூடியது மனிதனோட நப்சோடு ஈர்க்கக்கூடியது இந்த பணம் சம்பந்தப்பட்டது என்பதனால் பணத்தை விரும்பாத மனிதர்களே உலகத்தில் இல்லை என்பதனால் பணத்திற்கு ஆசைப்படாத மனிதர்களே உள்ளத்தில் இல்லை உலகத்தில் இல்லாத இல்லை என்பதனால் அதனால் இது ஷைத்தானுடைய ஊசலாட்டமும் ஷைத்தானுடைய தாக்கமும் இதில் அதிகமாக இருக்கும் என்பதனால் அதற்கு அபுபக்க சித்திய ரதி அல்லாஹத்தில் அவர்கள் இந்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ரசூலுல்லாய் சல்லல்லாசன் காலத்திலே அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஒட்டகத்தையும் கயிற்றையும் சக்காத்தாக கொடுத்து என்னுடைய ஹிலாஃபத்திலே ஒட்டகத்தை மட்டும்தான் தருவேன் கைத்து தரமாட்டேன்னு சொன்னாண்டா அவனோட ஜிஹாது செய்வேன் என்று சொன்னார்கள் இங்கே இன்னொரு அற்புதமான உண்மையும் அதற்கு தவுபக்க சித்திக்கிறதுலாம் நமக்கு வெளிப்படுத்துகின்றார்கள் ரசூலுல்லாய் சல்லல்லாத்தின் காலத்தில் ஒட்டகத்தையும் கயிற்றையும் சக்காத்து கொடுத்து விட்டால் வாழ்க்கையில் ஒரு முறை கொடுத்து விட்டான் அவன் வாழ்க்கையில் ஒரு முறை சக்காத்தை பூர்த்தி ஆகித்தான் பிறகு அவுபக்கர் காலத்திலே மறுபடியும் நிறைவேற்றணும் நான் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏன் நிறைவேற்ற எதிர்பார்க்குறாங்க அவுபக்கர் ரதி அல்லாஹனுவோ அதான் ரசூல்லா காலத்திலே கொடுத்தானே வாழ்க்கையில் ஒரு முறை பூர்த்தி செஞ்சுட்டானே பிறகு வர்றவனை கொடுத்தாகணுமா வருஷ வருஷம் கொடுத்தா தான் அவன் போட்டியாக போயிடுவானே அவன் மிஸ்கினாக போயிடுவானே பிச்சைக்காரனாக போயிடுவானே ஏன் வருஷா வருஷம் கொடுக்கணும் அருமை சகோதரர்களே இதிலேயே அதில் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹத்தன் உணர்த்துகின்றார்கள் ரசூலுல்லாய் சல்லல்லாஹன் காலத்திலே நீங்கள் சக்காத்து நிறைவேற்றியிருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு முறையில் கொடுத்தா போதாது வருடா வருடம் உங்களுடைய பொருளுக்கு சக்காத்து கொடுத்தாக வேண்டும் ஆகவே நான் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகும் நான் ஹிலாஃபத்தை ஏற்ற பிறகும் என்னுடைய ஹிலாஃபத்திலும் நீங்கள் சக்காத்து நிறைவேற்றும் என்று உணர்த்துகின்றார்கள் ஆனால் இன்னைக்கு ஈஸியாக மக்களை வழிகெடுப்பதற்காக ஒரு இப்போ ஏழை பொண்ணுங்க ரொம்ப ஏழை விதவை ரொம்ப கஷ்டப்பட்ட விதவை அவங்களுக்கு மாப்பிள்ளை இல்லை பணம் இல்லை பிள்ளை இல்லை அதில் பாவம் இருக்கிறதே ஒரு ஐம்பது பவுன் தான் இருக்குதுனாக அதை வச்சு அது ஏதாவது புழப்பு நடத்தலான்னு பார்த்தா இந்த ஆலிம் மாருங்க முதல் வருஷம் சக்காத்து கொடுக்க சொன்னாங்க சரி ஐம்பது பவுன்லேருந்து ஒன்னே கால் பவுன் எடுத்து முதல் வருஷம் சக்காத்து கொடுத்துருச்சு அடுத்த வருஷம் வந்தாங்க அடுத்த வருஷம் சக்காத்து கொடுக்க சொன்னாங்க மறுபடியும் ஒரு ஒன்னே கால் பவுன் சக்காத்து கொடுத்துச்சு இப்படியே ஒரு பத்து இருபது வருஷம் போச்சுன்னா அந்த ஐம்பது பவுனுக்கு சொந்தக்காரியாக இருக்க ஒரு பணக்கார பொண்ணு இப்படி இப்படி சக்காத்து கொடுத்து கொடுத்து கடைசியில் ஒன்றுமில்லாத ஏழையாக போண்டியாக போயிடும் இப்படிப்பட்ட சக்காத்தையும் அல்லா நம்ம கற்றுக் கொடுத்தான் நம்ம மக்கள் பார்க்குறாங்க கரெக்டு தானே இவ்வளோ அற்புதமான வாதம் இது கம்யூனிஸ்டுகள் வாதம் அல்லவா இது இஸ்லாமிய வாதம் அல்ல இஸ்லாமிய டைலாக் அல்ல இது இது கம்யூனிஸ்ட் டைலாக் கம்யூனிஸ்ட் டைலாக் தான் இப்படிப்பட்ட டைலாக்களை இப்படிப்பட்ட சைத்தானுடைய வார்த்தைகளை சொல்லும் இதற்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு ரப்புல் ஆலமினை சார்ந்தது இந்த வாதத்திற்கு சைத்தானிய வாதத்திற்கு பதிலளிப்பது அல்லாவுடைய பொறுப்பு ஏனென்றால் அவன்தான் வருடா வருடம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் இந்த சைத்தானிய வாதத்திற்கு அல்லா அல்லா பதில் சொல்ல வேண்டும் ரபுல்லாலை பதில் நான் சுரத்தில் பக்ராவிலே இந்த சைத்தானிய வாதத்திற்கு ரபுல்லாலை பதில் சொல்கின்றான் அஷ் ஷைத்தான் யாயுதுக்குமுல் ஃபக்கர் சைத்தான் தான் உங்களுக்கு வறுமையை பற்றி எச்சரிப்பான் ஜக்காத்து கொடுத்தா போண்டியா போயிடுவேன் ஜக்காத்து கொடுத்தா ஏழையா போயிடுவேன் வருஷா வருஷம் கொடுத்த நீ மிஸ்கினா போயிடுவே நீ மற்றவனுடைய கையேந்துவே என்று அஷைத்தான் யாயுதுக்குமல் ஃபக்கர் ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை எச்சரிக்கின்றான் ஒயா முறுக்கும் பில் ஃபஹஷா மானக்கேடான காரியத்தை ஏவுகின்றான் ஜக்காத்து கொடுக்காதே என்று மானக்கேடான காரியத்தை ஏவுகின்றான் ஆனால் ஒல்லாஹ் யா யாஹிதுக்கும் மகஃபிரத்தம் ஃபதுலா அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் மேலும் மேலும் செல்வத்தை தருவேன் என்றும் வாக்களிக்கின்றான் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கின்றான் வருடா வருடம் சக்காத்து கொடுத்தால் மேலும் மேலும் அவன் பறக்க செய்வான் மேலும் மேலும் உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குவான் மேலும் உங்களுக்கு பாவங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான் ஷைத்தான் வாக்களிக்கின்றான் ஷைத்தான் யாயுதுக்கு ஃபக்கர் ஷைத்தான் உங்களுக்கு போண்டியா போயிடுவேன் மிஸ்கினா போயிடுவேன் பிச்சைக்காரனா போயிடுவேன் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருவேன் என்றெல்லாம் உங்களை எச்சரிப்பான் ஷைத்தானுடைய எச்சரிக்கைக்கு பயப்படுவதா அல்லாவுடைய வாக்குறுதியை நம்புவதா என்பதை மூமின்களே நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ரபுல்லானுடைய அந்த வசனத்தின் பொருள் நீங்க தீர்மானிச்சுங்க சைத்தானுடைய எச்சரிக்கைக்கு பயந்து ஜக்காத்து கொடுக்காம இருப்பதா அல்லது அல்லாவுடைய வாக்குறுதியை ஏற்று அல்லாவுடைய வாக்குறுதியை நம்பிக்கை வைத்து ஜக்காத்தை வருடா வருடம் முறையாக நிறைவேற்றுவதா நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அருமை சகோதரர்களே இந்த விஷயங்கள் நாம் நினைவில் கொண்டு இந்த வருடா வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டுவதற்கு ஏராளமான ஆயத்துகள் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் நினைவில் கொண்டு நாம் ஜக்காத்து கொடுப்பதற்கு பல பேர் நமக்கு ஜக்காத்து எப்படி கொடுக்கணும்னே தெரிய மாட்டேங்குது எதை எதை கணக்கு பண்ணணும் எதை எதை கணக்கு பண்ணக்கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது சிம்பிளாக ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய செல்வங்கள் உங்களுக்குரிய செல்வங்களை கூட்டிக்கிட்டே வாங்க உதாரணமாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருக்குதா அதை சேர்த்துக்குங்க வியாபார பொருள் மொத்த வியாபார பொருள் எவ்வளோ ஒரு அஞ்சு லட்ச ரூபா வியாபார பொருள் இருக்குமா அதையும் சேர்த்துக்குங்க உங்களுடைய வீட்டில் மனைவி நகை எவ்வளோ இருக்குது பத்தே முக்கால் போனுக்கு மேலே நகை இருக்குதா அதனோட வேல்யூ போட்டு அதையும் கூட்டிக்குங்க நீங்கள் எங்கேயாவது யாருக்கா கடன் கொடுத்து கடன் வர வேண்டியிருக்குதா அதையும் சேர்த்துக்குங்க நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டுக்கோ கடைக்கோ அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்களா அதையும் சேர்த்துக்குங்க இதெல்லாம் உங்களுடைய பணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சேர வேண்டிய உங்களுடைய சொந்த பணம் இது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க கூட்டிட்டு அடுத்து நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனை கழிச்சுக்கிட்டே வாங்க நீங்கள் நான் வியாபாரத்தில் நாலு லட்ச ரூபா கடன் இருக்குது அதை கழிங்க அல்லது நான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறேன் வேற ஒருத்தர்கிட்ட நான் அட்வான்ஸ் வாங்கிருக்கேன் வீட்டுக்கோ கிடைக்கோ ஒரு லட்சம் லட்சம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறேன் அந்த அட்வான்ஸ் பணம் உங்கள் பணம் அல்ல அது மற்றவருடைய பணம் அதையும் கழிங்க நீங்கள் யாருக்கா கடன் கொடுக்க வேண்டியது வேற பர்சனல் கடன் கொடுக்க வேண்டியது பர்சனல் லோனு அந்த கடிங்க அல்லது ஏதாவது வீட்டு கடன் வாங்கினேன் அது கடன் வாங்கினேன் அந்த கடனை கழிங்க மொத்தத்தையும் கழித்து விட்டு மிச்சம் உள்ள தொகை மிச்சம் உள்ள தொகை பாருங்கள் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு அளவுக்கு இருக்குமேனால் இன்றைக்கி ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கிராம் என்பது சுமார் ஒரு நாற்பதாயிரம் ரூபா இன்றைக்கி வேல்யூ அந்த மிச்ச தொகை நாற்பதாயிரம் ரூபாயை விட அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சக்காத்து கடமையாகிவிட்டது இதுதான் சிம்பிளான வழி ஜக்காத்தை கணக்கிடுவதற்கு எளிமையான வழி உங்களுடைய பணம் எது எதுவோ உங்களுடைய சொந்த காசு எதுவோ இது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க ஆ பொருளாக இருக்கின்றது வீட்டில் வீடு ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு இருக்குது அந்த வீட்டில் நான் குடியிருக்கிறீங்க அதுக்கு ஜக்காத்து கடமை இல்லை அங்கே ஒரு கோடி ரூபாய்க்கு பண்டம் பாத்திரங்கள் இருக்குது டேபிளு ஃபர்னிச்சரு அது இது லொட்டு லொசுக்கு மற்ற மற்ற இத்தியாதி இத்தியாதி எலக்ட்ரானிக் சாமான்கள் இதெல்லாம் கணக்கில் வராது அல்லது நீங்கள் ஏதாவது அசையா சொத்து வச்சுருக்கிறீங்க அந்த அசையா சொத்துக்கு ஜக்காத்து கிடையாது இவற்றையெல்லாம் சேர்க்காமல் உங்களுடைய பணமாக நகையாக வியாபார பொருளாக எவை இருக்கிறதோ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வாங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனை அதுலேருந்து கழிச்சிருங்க மீதி உள்ளதுக்கு சக்காத்து கொடுத்துருங்க உதாரணமாக உங்கள் அனைத்தையும் கூட்டிகிட்டு வரும்பொழுது ஒரு இருபது லட்ச ரூபா வருது கடனை பூரா கழிக்கும் பொழுது ஒரு பத்து லட்ச ரூபா கழிஞ்சு போச்சு மீதி பத்து லட்சம் தான் இருக்குதா சகோதரர்களே உங்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் சக்காத்து கடமையாகிவிட்டது ரெண்டரை பர்சன்ட் இல்லை நீங்கள் கட உங்களுடைய சொத்துக்களை பிற கூட்டிட்டு அந்த க வர கொடுக்க வேண்டிய கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடனாளியாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஜக்காத்து வாங்க கடமைப்பட்டவர்கள் வாங்க உரிமை உள்ளவர்கள் ஜக்காத்து வாங்கலாம் நீங்கள் உங்களுடைய சொத்துக்கள்லாம் கூட்டுறீங்க வியாபார பொருள் பத்து லட்சம் இருக்குது வீட்டில் உள்ள பேங்க் பேலன்ஸ் ரெண்டு லட்சம் இருக்குது நகை இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அதனை விட கடன் அதிகமாக இருக்கின்றது அதை விட கடன் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு ஜக்காத்து வாங்குவதற்கு உரிமை இருக்கின்றது ஆகவே அருமை சகோதரர்களே நாம் ஒன்று ஜக்காத்து வாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்ல ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்க முடியாது ஒரு மூமின் ரெண்டு நடுவில் ஒரு மூமின் இருக்க முடியாது இன்னைக்கு யார் வந்து தனக்கு ஜக்காத்து கடமை இல்லைன்னு நினைக்கிறாரோ அவரை போய் ஜக்காத்து வாங்குங்கன்னு சொன்னா சே சே ஜக்காத்து வாங்குறது எனக்கு ரொம்ப அசிங்கம் ஆகுறாரு அப்போ ஜக்காத்து கொடுங்க அப்போ ஜக்காத்து கொடுங்க கணக்கு பார்த்து ஒன்று ஜக்காத்து கொடுக்க வேண்டும் ஜக்காத்து கொடுக்க உங்களுக்கு வசதி இல்லையா ஜக்காத்து கடமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஜக்காத்து வாங்குவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்றது ஆகவே அருமைக்குரியவர்களே இந்த விஷயங்கள் நினைவில் கொண்டு நாம் நம்முடைய ஜக்காத்துகளை முறையாக செலுத்துவோம் ஜக்காத்தை யார் கொடுக்க வேண்டும் எம்பெருமானா சல்லல்லான்னு சொன்னாங்க முதல்ல உங்கள் நெருங்கிய இருந்து ஆரம்பிங்க உங்களுடைய அக்கம் பக்கத்து உறவினர் ரொம்ப நெருங்கி அங்கேருந்து ஆரம்பிங்க நம்ம நெருங்கிய உணர்வுகள் ஏழையாகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இதுக்கு வழி இல்லாமல் வியாபாரத்துக்கு வழி இல்லாமல் தினம் தினம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க நாம் அப்படியே டாம்பிகமாக நம்ம வீட்டில் போர்டு போட்டு எங்கள் வீட்டில் நோன்பு இருபத்தேழு என்று ஜக்காத்து கொடுக்கப்படும் புடவை கொடுக்கப்படும் வேட்டி கொடுக்கப்படும் இப்படிலாம் போர்டு போட்டு ஏழைகளை கூட்டி லைனில் நின்று ஒரு புடவையும் ஒரு வேட்டியும் கொடுத்து இல்லை ஒரு பத்து ரூபா ஐம்பது ரூபா கையில் கொடுத்து துவாச்சினா இது வேற எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஜக்காத்து கொடுப்பது ஜக்காத் அல்ல இது இது ஜக்காத் அல்ல அல்லது மிஸ்கின்கள் வரும்போது அஞ்சு ரூபாயும் பத்து ரூபாயும் கொடுத்து விட்டு நான் சக்காத்து கொடுத்துட்டேன் என்று நினைப்பது இது சக்காத் அல்ல முறையாக கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுப்பதாக இருந்தால் சகோதரர்களே அஞ்சு ரூபாயும் பத்து ரூபாயும் ஐநூறுரூவாயும் ஆயிரமா பிரித்து பிரித்து கொடுக்காமல் பாருங்க உங்களுடைய சக்காத்து உதாரணமாக ஒரு இருபத்தையாயிரம் ரூபா இல்லை ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஜக்காத்து கடமையாக இருக்குதா உங்களோட நெருங்கிய உறவினரில் பாருங்கள் யாரா தேவை உள்ளவர் இருக்காரா கஷ்டப்படுறாரா கஷ்டப்பட சாப்பாத்து கஷ்டப்படுறவர்ல வியாபாரத்துக்கு கஷ்டப்படுற முதல்ல பாருங்கள் இவர் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தா இவர் வாழ்க்கையில் இன்ஷால்லாம் எப்படியா பிடிச்சி முன்னேறிடுவார் இப்போ வட்டியில் மூழ்கி போய் கிடக்கிறாரு அந்த வட்டியை பூரா இருந்தால் இவர் வியாபாரத்தை பிக்கப் பண்ணிருப்பாரு அவர் அடுத்த வருஷம் இன்ஷால்லா அவர் ஜக்காத்து கொடுக்குறாரா மாறிடுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த மாதிரி ஆளை செலக்ட் பண்ணி அவரை கூப்பிட்டு வட்டியினுடைய கொடுமைகளை எடுத்து சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய முறையை எடுத்து சொல்லி ஒரு பத்து நிமிஷம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவர் அட்வைஸ் பண்ணி கவுன்சிலிங் பண்ணி புத்திமதி சொல்லி இந்த பாருப்பா இந்த பணம் நான் ஹராம் ஹலால் பார்த்து வியர்வை சிந்தி அல்லாவுக்காக கஷ்டப்பட்டு அல்லாவுக்கு பயந்து சம்பாதிச்ச பணம் அதுலேருந்து என்னுடைய ஜக்காத்தை தரேன் இந்த இந்த ஜக்காத்தை நீ வாங்கி இந்த பறக்கத்தான பொருளை வாங்கி நீ உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து இன்ஷா அல்லா அடுத்த வருடம் நீ ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நான் ஆக வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வியாபாரியாக நாம் தூக்கிவிடுவோமே நான் சகோதரர்களே இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஐநூறு முஸ்லீம் ஒரு வருஷத்தில் ஒரு ஐநூறு ஏழையை பணக்காரன் ஆகிட்டாங்கடா அடுத்த வருஷம் அந்த ஐநூறு ஏழையும் ஜக்காத்து கொடுக்கக்கூடியதாக மாறுவான் இதே நிலை அப்படியே பரவி கொண்டிருந்தால் அதைத்தான் எம்பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் சொன்னார்கள் ஜக்காத்தின் மூலமாக ஏழ்மையை ஒழிக்க முடியும் என்று அல்லது குறைந்தபட்சம் முறை இப்போ இப்போ இருக்கிற முறையில் குறைஞ்சபட்சம் இல்லை செய்யுங்க ஆனால் சிறந்த முறை என்னவென்றால் உங்களுடைய பணத்தை எல்லாம் ஒரு பைத்தல் மாலையில் கொண்டு போய் சேர்த்து பைத்தல் மாலையிலே பார்த்து தேவையுள்ளவர்கள் அப்ளிகேஷன் வாங்கி இதில் யார் தேவை உள்ளவங்க எதுக்கு தேவை உள்ளவங்க எதுக்காண்டி கேட்குறாங்க என்று நினைத்து அவர்களை கொண்டு போய் நாம் அந்த பணத்தை கொடுக்கும் பொழுது தான் வறுமை ஒழியும் நம்ம அதை விட்டுட்டு கொமரு காரியம் ஒரு பத்தாயிரம் சக்காத்து கொடுப்போம் அங்கேயே பிரியாணி ஆக்கி தின்னுட்டு அங்கேயே முடிச்சுட்டு போயிடும் உங்கள் சக்காத்தெல்லாம் என்ன பிரயோஜனம் அல்ல நீ கொடுக்குற சக்கா நீ கொடுக்குற சக்காத்து பணத்தை வச்சு அங்கே வீடியோ கேமரா எடுப்பாங்க கல்யாணத்தில் தாம்பிகமாக ஆடம்பரம் பண்ணுவாங்க குமரக்காரியம் குமரக்காரியம் சொல்லி இன்னைக்கு நம்ம குமரக்காரியத்தை ரொம்ப ஒரு புனிதமான காரியமாக ஆக்கி குமரக்காரியனே ஒரு சரீரத்தில் கிடையாதுங்க அதை புரிஞ்சுங்க தயவுசெய்து குமரக்காரியம் ஒரு சரீரத்தில் கிடையாது குமரக்காரிங்கிறத ஒரு பெரிய புனிதமான காரியமாக்கி ஒரு குமரக்காரியத்தினா ஏழு ஹஜ்ஜி செஞ்ச நன்மை இவராக எழுதிக்கிட்டாரு இவராக எழுதி கொள்வது ஒரு குமரக்காரியத்தை நிறைவேற்றினால் ஏழு ஹஜ்ஜி செஞ்ச நன்மைன்னு சொல்லி சில பேர் இன்னும் எழுபது நாள் ஹஜ்ஜி செஞ்ச நன்மை இப்படியெல்லாம் எழுதி கொண்டு சகோதரர்களே நாம் நம்முடைய சக்காத்தை கொடுப்போமேனால் குமருக்காரின்னு ஒரு காரியமே இல்லாத நிலையிலே நான் குமருக்காரி செஞ்சு அது நன்மை இந்த நன்மைன்னு சொல்லி ஜக்காத்தை கொண்டு கொடுப்பதை விட வியாபாரிகளை தேர்ந்தெடுத்து தகுதியானவரை தேர்ந்தெடுத்து இந்த பணம் அவருக்கு போச்சுன்னா அவர் வாழ்க்கையில் பெரிய உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு போய் இந்த சக்காத்தை கொடுங்கள் இதுதான் சக்காத்தை முறையாக நிறைவேற்றக்கூடிய முறை இப்படிப்பட்ட சக்காத்தை நாம் முஸ்லீம் சமுதாயம் உணர்ந்து நிறைவேற்றுவோம் என்றால் அருமை சகோதரர்களே நாளைக்கு அல்லாவிடத்திலே நாம் எவ்வளோ ஒரு சிறந்த மனிதராக எவ்வளோ ஒரு கண்ணியமிக்க மனிதராக நாம் போற்றப்படுவோம் என்பதையும் ரபுல்லாலும் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் இல்லை என்றால் ரபுல் ஆலமின் வசனத்தை சொல்கின்றான் சூர தௌபாவிலே இன்னல்லதின் எக்னிசுன ஜஹபவல் ஃபில்லா யார் தங்கத்தையும் செல்வத்தை தங்கத்தையும் வெள்ளியும் சேர்த்து வைத்து சுமலா யுன்ஃபிகூன ஹாஃபி சபீல் இல்லா பிறகு அல்லாவுடைய பாதையில் அதை சேர்த்து செலவழிக்காமல் பாதுகாத்து வைத்தார்களோ நூறு பவுன் இரநூறு பவுன் ஐநூறு பவுன் எங்கே இருக்குதுங்க பேங்க் லாக்கரில் இருக்குது பேங்க் லாக்கரில் இருக்குது பத்திரமா வச்சிருக்கிறோம் என்று வைத்து அதற்குரிய ஹக்கை அதற்குரிய ஜக்காத்தை அதற்குரிய சதக்காவை யார் நிறைவேற்றவில்லையோ ஃபபஷீர் ஹம்பி அதாபின் அலீம் நபியே அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்பதை சுபசோபனமாக சொல்லுங்கள் சுபச்செய்தியாக சொல்லுங்கள் அவருக்கு சுபச்செய்தி சொல்லுங்க கடுமையான வேதனை இருக்கிறது என்று அது மட்டுமல்ல யோம யுஹ்மா அலையா ஃபி நாரி ஜஹன்னம நரகத்திலே அவரை செலுத்தப்பட்டு அந்த நரக நெருப்பினால் துக்வா பியா ஜிபாகும் வ ஜுனூபுகும் வ துஹூருகும் அவர் சேர்த்து வைத்த தங்கத்தையும் வெள்ளியையும் உருக்கி அந்த நெருப்பை வைத்து அவருடைய முதுகின் மீதும் அவருடைய முகத்திலும் அவருடைய பிடரியிலும் சூடு போடப்படும் ஹாதாமா கனஸ்தும் லி அன்புசிக்கும் நீங்கள் சேர்த்து வைத்தீர்கள் அல்லவா அந்த சிறப்புக்குரிய பரிசு தான் இது என்று அவர்களுக்கு சொல்லப்படும் நீங்கள் சக்காத்து கொடுக்காமல் சதக்கா கொடுக்காமல் தங்கம் வெள்ளி பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சுங்களே அதற்குரிய சிறப்பு பரிசு தான் இது என்று சொல்லிவிட்டு ஃபதூக்கு மா குன்தும் நீங்கள் சேர்த்து வைத்த செல்வத்தை இப்பொழுது அனுபவியுங்கள் வார்த்தைகளை பாருங்கள் அல்லாடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க கடுமையான வேதனை உண்டு என்பதை சுப செய்தியாக சொல்லுங்கள் அது மட்டுமல்ல அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் உருக்கி அவரை முதுகுகளிலும் முகங்களிலும் சூடு போட்டப்பட்ட பிறகு அவர்கள் சொல்லப்படும் மா கனஸ்தோம் அன்புசிக்கும் நீங்கள் சேர்த்து வைத்தீர்கள் அல்லவா அந்த செல்வத்தின் சிறப்பு பரிசு இது பெற்றுக்கொள்ளுங்கள் வார்த்தையை பாருங்கள் வேதனை என்பது அடுத்த விஷயம் சகோதரர்களே அல்லாடைய வார்த்தையை பாருங்கள் எவ்வளோ கடுமையான வார்த்தை அந்த வார்த்தையினுடைய அந்த ஆழத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஃபதூகுமா குண்டும் தக்கனிசோன் நீங்கள் சேர்த்து வைத்த செல்வத்தின் அந்த ருசியை இப்பொழுது அனுபவியுங்கள் இப்பொழுது ருசியுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் அல்லாஹ் அத்த நிலை நம்ம எல்லோரும் பாதுகாப்பானாக நம்முடைய ஜக்காத்துகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் அதிகம் அதிகமாக சதக்கா செய்யக்கூடிய இன்னும் அதிகம் அதிகமான தர்ம சிந்தனை ரபுல் அனைவருக்கும் தந்திரல்வானாக வாஹர் தாவான் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தலா வரகாத்து